அண்ணாமலை சுவாமி திரு அண்ணாமலையார் திருவடி போற்றி தேவி திரு உண்ணாமுலை அம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசு நாயனாரின் இருநூற்றி பதினெட்டாவது திருப்பதிகம் இது திருச்சி தம்பரம் வட்டனை மாதி சூடியை வானவர் சிட்டனை திரு அண்ணாமலையனை வட்டனை மதி சூடியை வானவர் சிட்டனை திரு அண்ணாமலையனை அண்ணாமலையனை அண்ணாமலையனை கிட்டனை இகழ்ந்தார் புறம் அட்டனை அடியேன் மறந்து இவனோ விட்டனை கண்டார் புறம் மூன்றையும் அட்டனை அடியேன் மறந்து இவனோ மறந்து இவனோ மறந்து இவனோ மதிசூடியமைந்தனை மதிசூடியமைந்தனை தேனனை திரு அண்ணாமலையனே அண்ணாமலையனே ஏனனை இகழ்ந்தார் புறம் மூன்று எய்த ஆனனை அடியேன் மறந்து உய்வனோ அண்ணாமலையனை அடியேன் மறந்து உய்வனோ அண்ணாமலையனை அடியேன் மறந்து உய்வனோ மத்தனை மதயானை உரித்தயம் சித்தனை திரு அண்ணாமலையனை அண்ணாமலையனை முத்தனை முனிந்தார் புறம் மூன்று எய்த அத்தனை முனிந்தார் புறம் மூன்று எய்த அத்தனை அடியேன் மறந்து உய்வனோ அண்ணாமலையனை அத்தனை அடியேன் மறந்து உய்வனோ அடியேன் மறந்து உய்வனோ காற்றனை கலக்கும் வினை போயறத்தேற்றனை திரு அண்ணாமலையனை திரு அண்ணாமலையனை குற்றனை கொடியார்புறம் மூன்று எய்த ஆற்றனை அடியேன் மறந்து உய்வனோ அண்ணாமலையனை அடியேன் மறந்து உய்வனோ மின்னலை வினை தீர்த்து என்னை ஆட்கொண்ட தன்னனை வினை தீர்த்து என்னை ஆட்கொண்ட தன்னனை திரு அண்ணாமலையனை திரு அண்ணாமலையனை என்னனை இகழ்ந்தார் புறம் மூன்று எய்த அண்ணனை அடியேல் மறந்து உய்வனோ அண்ணாமலையனை அடியேன் மறந்து உய்வனோ அண்ணாமலையனை அடியேன் மறந்து உய்வனோ மறந்து உய்வன் மன்றனை மதியாதவன் வேள்மியேல் சென்றனை திரு அண்ணாமலையனை மன்றனை மதியாதவன் வேள்வி மேல் சென்ற கொண்டனை கோடியே மறந்து வீரனை விடம் உண்டனை விண்ணவர் திரனை திரு அண்ணாமலையனே திரு அண்ணாமலையனே வீரனை திரு அண்ணாமலையனை விடம் உண்டனை திரு அண்ணாமலையனை விண்ணவர் தீரனை திரு அண்ணாமலையனை ஊரனை உணரார் புறம் மூன்று எய்த ஆரணி அடியேன் மறந்து உய்வனோ அண்ணாமலையனை அடியேன் மறந்து உய்வனோ மறந்து உய்வனோ மறந்து உய்வனோ கருவினை கடல்வாய் விடம் உண்டயம் திருவினை திரு அண்ணாமலையனை திரு அண்ணாமலையனை திரு அண்ணாமலையனை கருவினை திரு அண்ணாமலையனை கடல்வாய் விடம் உண்டயம் திருவினை திரு அண்ணாமலையனை உருவினை உணரார்புறம் மூன்று எய்த அருவினை அடியேன் மறந்து உய்வனோ மறந்து உய்வனோ அண்ணாமலையனை அடியேன் மறந்து உய்வனோ அண்ணாமலையனை அடியேன் மறந்து உய்வனோ மறந்து உய்வனோ அறுத்தனை அரவு ஐந்தனை நாகத்தை திருத்தனை திரு அண்ணாமலையனே திரு அண்ணாமலையனை கருத்தனை கடியார்புறம் மூன்று எய்த அறுத்தனை அடியேன் மறந்து உய்வனோ அடியேன் மறந்து உய்வனோ திரு அண்ணாமலையனை அறுத்தனை திரு அண்ணாமலையனை அரவு ஐந்தலை நாகத்தை திருத்தனை திரு அண்ணாமலையனை கருத்தனை திரு அண்ணாமலையனை கடியார் புறம் மூன்று எய்த அறுத்தனை அடியேன் மறந்து உய்வனோ மறந்து உய்வனோ மறந்து உய்வனோ அரக்கனை அலரம் விரல் அரக்கனை அலரம் விரல் ஊன்றிய திருநே திரு அண்ணாமலையனை அண்ணாமலையனை அண்ணாமலையனை இரக்கமாயன் உடலுறும் நோய்களை துறக்கனை தொண்டனேன் மறந்து இவனோ இரக்கமாய் மகனே தொண்டனே மறந்து இவனோ மறந்து இவனோ மறந்து இவனோ மறந்து இவனோ மறந்து இவனோ மறந்து இவனோ திரு அண்ணாமலையனை அட்டனை அடியேன் மறந்து உய்வனோ அடியேன் மறந்து உய்வனோ மறந்து உய்வனோ திரு அண்ணாமலையனை ஆனனை அடியேன் மறந்து உய்வனோ மறந்து உய்வனோ திரு அண்ணாமலையனை அண்ணாமலையனை அத்தனை அடியேல் மறந்து உய்வனோ மறந்து உய்வனோ திரு அண்ணாமலையனை ஆற்றனை அடியேன் மறந்து உய்வனோ அண்ணாமலையனை அண்ணனை அடியேன் மறந்து உய்வனோ திரு அண்ணாமலையனை அண்ணனை அடியேன் மறந்து உய்வனோ மறந்து உய்வனோ அண்ணாமலையனை புறம் மூன்றையும் கொன்றனை கொடியேன் மறந்து இவனோ கொடியேன் மறந்து இவனோ கொடியேன் மறந்து இவனோ திரு அண்ணாமலையனை திரு அண்ணாமலையனை ஆரனை அடியேன் மறந்து இவனோ திரு அண்ணாமலையனை அருவினை அடியேன் மறந்து உய்வனோ மறந்து உய்வனோ திரு அண்ணாமலையனை அறுத்தனை அடியேன் மறந்து உய்வனோ மறந்து உய்வனோ திரு அண்ணாமலையனை திரு அண்ணாமலையனை துறக்கனை என் உடல் உறும் நோய்களை துறக்கனை தொண்டனேன் மறந்து உய்வேனோ தொண்டனேன் மறந்து உய்வேனோ தொண்டனேன் மறந்து உய்வனோ